பார்த்து தலைவியோட கூடிட்டு இருக்கிறான் இருந்தும் கூட அவனுக்கு ஆறுதல் இல்லை என்னன்னு கேட்டா ஆமா தினமும் ஊர்ல இருந்து வந்து இங்க பார்த்தால தலைவியை பார்க்க வேண்டியிருக்கு அப்புறம் திரும்ப வீட்டுக்கு போயிட்டா தலைவி ஞாபகமா இருக்குது ஆனா பார்க்க முடியல சரிங்களா அதனால அவளுக்கு எப்படி இருக்குதான் வருத்தப்பட்டு இருக்கான் அப்ப தோடி சொல்லுகிறாள் ஏங்க ஏ இப்ப என்ன உங்களுக்கு தான் தினமும் வரீங்க தலைவையோட இருக்கீங்க பாக்குறீங்க பேசுறீங்க மாசடு பொண்ணு விளம்பரி முத்து காசடி வெளியேன்னு கொஞ்சம் அப்புறம் என்ன உங்களுக்கு அப்படி சொல்லும்போது ஆம்பல் குருணர் நீர்வேட்டாங்கு அருமையான உமை ஒரு குளத்துல ஆம்பல் பூ படிக்கிறாங்களாம் அப்படி படிக்கிறவங்க பறிச்சுக்கிட்டே இருக்காங்க நிறைய பூ இருக்கு அப்படி படிக்கும் படிக்கும்போது தண்ணி தான் வந்துட்டு தான் ஐயா தண்ணி உண்டாறீங்களா என்று கேட்டால் எப்படியோ அது போல இவள் முளையிடை கிடந்தும் நடுங்கலா நீர் கூடவே உங்க மனைவி இருக்கும்போது கூட இன்னும் ஏன் பெரிய இது வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொன்ன எங்க குறுந்தொகையில இருக்குது அப்போ குளத்துக்குள்ள இருந்து ஆம்பல் பறிக்கிறவங்க தண்ணி தாகம் எடுத்தா கரையலுக்குள்ள கேட்கறது போல நீ தான் குளத்துக்குள்ளேயே இருக்கிற ஆம்பல் பூ படிக்கிற நீ ஆம்பல் பூ படிக்கிறத ஒரு செகண்ட் நிறுத்தி விட்டு உள்ள குடிக்க வேண்டியதானப்பா அதுல என்ன இருக்குது உனக்கு ஏன் தண்ணி கேட்கிற அது போல இவளோட நீங்க தொடர்புற்று இருந்து கொண்டே ஏன் வந்து நீங்க நடுங்குறீங்க பிரிவு அந்த இவளை விட்டு போய் மீண்டும் நாளைக்கெல்லாம் வர வேண்டியிருக்கு அந்த நாள் எனக்கு அப்படி ரொம்ப கடுமையா இருக்கு இப்படி வருங்கிறீங்களே ஐயா பின்னே இந்த ஐயா சித்திரை மாதம் போட்டுது வைகாசி போட்டுது ஆணில முதல் முதல் வாரத்தில் கல்யாணம் வைங்களே ஐயா வச்சுட்டா வம்பு இல்லையா இந்த நடுக்கிறவங்களுக்கெல்லாம் போடுமில்ல எவ்வளோ பார்த்தாலும் மாசர பண்ணி விளம்பரி முத்தேன்னு உட்காந்துருங்க சிவன் என்ன இப்படி தோழி சொல்லுவதாக ஒரு பாட்டு அங்கே ஆம்பல் குருணர் நீர்வேட்டாங்கு என்றது சங்கலிக்கும் இவர் வெள்ளத்துள் நாவற்றியாங்கு நல்ல தண்ணீர் பெருக்கில் இருக்கிறவங்க இருந்து கொண்டே தன்னுடைய நாக்கு வறண்டு போயிட்டு என்று வெளியில் சொல்லுவது போல பெருமானி உன்னுடைய கருணைக்கடலில் இருந்து கொண்டே நான் அதை அந்த அந்த கருணையை பருகாமல் என் நாவற்றி இருக்குது வெள்ளக்கிளேனி விடுதி கண்டாய் விரும்பும் அடியார் உள்ளத்து உள்ளாய் யார் உன்னை நினைந்து விரும்புகிறார்களோ அவங்க எல்லாம் எப்பொழுதும் இருந்திருப்பாய் மண் உத்தர கோசமங்கைக்கு அரசே கள்ளத்துளேற்கருளாய் கனியாத கனி கனியனக்கே கலியாத எனக்கே கழித்தல்னா அந்த கழித்தல் வேற மகிழ்தல் வேற யார் சொன்னா ரெண்டும் ஒண்ணுதான் மேலும் இப்போ கழித்தல்ங்கிற சொல்ல பயன்படுத்தவே இல்லை மகிழ்ச்சிங்கிறதான் மகிழ்ச்சியை கூட விட்டுட்டான் சந்தோஷம் தான் இவன் எங்க சந்தையில் நிற்க போறான் அல்லவா இவன் மகிழ்ச்சிங்கிறத விட்டுட்டான் அல்லவா அல்லவா இருக்கும்போது மகிழ்ச்சி வேற கழித்தல் வேற எப்படி ஆகும்னார் திருவள்ளுவர் சிங்கம் அல்ல உள்ளத்துக்குள்ளேயே மகிழ்வது கழித்தல் முகத்தின் வாயினால பல்காட்டி மகிழ்வது மகிழ்ச்சி தங்கள் கடிதம் கண்டு மகிழ்ந்தேன் கழித்தேன்னு போடணும் தங்கள் கடிதம் கண்டு கழித்தேன் தான் சொல்லணும் ஏ உங்கள் கடிதம் என் உள்ளத்தை மகிழ்வித்தது அப்படின்னா தங்கள் கடிதம் கண்டு வேற மாதிரி வந்து நான் சிரித்தேன்னு போட்டீங்கன்னு வச்சுங்க ஒளிஞ்சுதுன்னு அர்த்தம் தங்கள் கடிதம் கடித்து சிரித்தேன் எழுதினான் எவனாலும் எழுதுறானா கிடையாது பாருங்க நல்ல வேலை இது வரைக்கும் எழுதாம இருக்கிறான் இனி புரட்சி பண்ணி ஐயா சிரித்தல் தான் இனிமே நல்லது உலக சொல்லு மக்களுக்கு வழங்குற சொல்லு உடனே இப்போ ஏன்னா இதெல்லாம் மாக்களை கழித்தல் மழிதல்னா மாக்கள் தான் புரியணுமா ஏன் நம்மளாம் மனுஷன் இல்லவ கழியாத இந்த கழியாத களி வந்துட்டு கழித்தல் என்பது என்னன்னு கேட்டா உள்ளத்தால் மகிழ்தல் மகிழ்தல் என்பது என்ன முகத்தால் மகிழ்தல் போன ஒரு குரல்ல உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கல்லுக்கு இல் காமத்திற்கு உண்டு திருவள்ளூர் அகராதி மாதிரி எழுத நம்ம மனுஷன் அப்ப கழித்தல் என்பது என்ன உள்ளத்தால் என்பருவது மகிழ்தல் என்பது முகத்தால் என்பருவது என்ன சொன்னார் கல்லெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ள போட்டாதான் இல்லைங்களா இந்த காமம் எப்படிப்பட்டதுன்னு சரி நினைத்தாலே ஆகும் கண்டா என்ன ஆகும் அதனால உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கல்லுக்கு இல் காமத்திற்கு உண்டு போற போக்குல இந்த கல்லுக்கு காமத்துக்கும் வேற்றுமை மட்டும் சொல்லல கழித்தலுக்கும் மகிழ்தலுக்கும் வேற்றுமை சொன்ன அதுதான் இன்னைக்கு பயன்படுது அதுதான் பார்த்தீங்களா நான் இதுவரை அது இது அப்படியே சொல்லி வச்சாரு கழித்து கலந்ததோர் காதல் கசிவோடு காவிரி வாய் குளித்து யாரு அப்பர் சுவாமிகள் அப்பர் சுவாமிகள் திருவியாத்துல நீ காலையில குளிக்கிறதுக்கு போகும்போது என்ன பண்ணும்ன அஞ்சு மணி ஆயிட்டுதா குளிக்க போகணுமா காவேரி இல்லையா மடக்கு அப்படி போடா மக்கும் பயலோல அப்படின்னாரு ஆஹா மணி நாலம்பது ஆச்சு கூவின பூங்குயில் கூவின கோழி குருகள் எம்பின எம்பின சங்கம் என்று சொல்லிவிட்டு எங்கே போய் எடுத்துக்க நீங்களா திருநீர் எடுத்துக்கிறதுக்கு அதனால இப்போ நேரா அங்க போயின்னு கழித்து கலந்ததோர் காதல் கசிவோடு காவிரிவாய் குளித்து மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு போற்றியன் வாடுமுதலாகிய பொருளே இன்னைக்கு புலந்தது பூங்கலர்க்கு இனிதுணி மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்தை எமக்கருள் செய்து இது திருப்பள்ளி எழுச்சி ஆகவே இப்படி பண்ணுவதற்கு இன்னைக்கு நல்லா நாள் வாய்த்ததே அதுவும் காலையில நீராடும்படியான புண்ணியம் வாய்த்தது என்று சொல்லி காவிரில இறங்கும் போதே மனமகிழ்ச்சியா இருக்கணும் போர் அடிக்கப்படாதரா போர் அடிச்சே போனீங்க தமிழன் அல்லவா தமிழன் போன அடிச்சே இப்படியே போனான் மகிழ்ச்சி இல்லாமயே போனான் இப்படி எல்லாம் சொன்னத கலியாத களி எனக்கு இந்த கழித்தல்னு வச்சே பேசலாமாட்டிருக்கு சிவ சிவ என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்றியை தலைந்தேன் பாடி இல்ல என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்றின் ஓ அந்த பாட்டு படிக்கிறியா களி வந்த சிந்தையோடு உன்கடல் கண்டும் நல்ல மகிழ்ச்சியோடு இருக்கிற சிந்தனையோடு உன்னுடைய திருவடியை பார்த்து கலந்தருள வெளிவந்திலேனி விடுதி கண்டாய் அந்த மாதிரி நல்ல உள்ள மகிழ்ச்சியோடு கூட உன்னை வழிபடணும் அப்படி வழிபடாம இருக்கிறேன் நான் இருக்கிறேன்ப்பா இருந்தாலும் என்னை விட்டுடாதப்பா ம் அப்படி இருந்தும் என்னை விட்டுடாதப்பா என்ன என்ன செய்யணும் விடுதி கண்டாய் மெய்ச்சுடருக்கு எல்லாம் ஒளி வந்த பூங்குடல் மெய்ச்சுடருக்கு எல்லாம் ஒளி வந்த பூங்குழல் இன்னைக்கு இருக்கிற உன்னுடைய திருவடி இருக்கே இந்த திருவடி இன்னைக்கு இருக்கிற ஒளி தருகின்ற பொருள்கள் எல்லாவற்றிற்கும் ஒளி தருகின்றதா உன்னுடைய திருவடி அது என்னது அப்ப இன்னைக்கு இருக்கிற ஒளி தருகின்ற பொருள் எல்லாம் என்ன சூரியன் சந்திரன் விண்மீன் இதெல்லாம் இரவில் ஒளி தருது இல்லைங்களா அப்போ இந்த சூரியன் சந்திரன் விண்மீன்கள் இவையெல்லாம் ஒளி தருகின்றது அப்படி ஒளி தருகின்ற பொருளுக்கெல்லாம் ஒளி தருகின்ற உன்னுடைய திருவடி என்று சொன்ன அது எப்படி சாமி எப்படி அருமை அருமை அப்படி பிடிக்கணும் அருக்கனில் சோதி அமைத்தோன் கான்கு கதிரவன் இன்னைக்கு ஒளி என்றால் யாரால சூரியன் வருவது யாராலே சந்திரன் திரிவதும் எவராலே அப்போ யாரோ இதற்கோர் அதிகாரி அப்ப ஒன்னு எழுப்புறதுக்கு யாரு அம்மாவா அப்பாவை தான் அல்லவா இப்ப அடுத்து எழுத்து விட்டு தம்பிய அவங்க அப்பா அம்மா தான் எழுப்பாங்க மூணாவது வீட்டு அவங்க அப்பா அம்மா தான் இந்த வீட்டுல அவங்க அக்காவும் எழுப்பாங்களாம் அப்ப பத்தியா ஒருத்தர் எழுப்பினால்தானே எந்திரிக்க முடியுது அது போல இதெல்லாம் யார் இருப்பா யாரோ இதற்கோர் அதிகாரி இதுக்கு ஒரு அதிகாரி வேணும்ல அவர் தான்ப்பா ஆண்டவன் என்று களி வந்த சிந்தையோடு எல்லாம் மகிழ்ச்சியோடு படிக்கணும் உன் கடல் கண்டும் கலந்தருள வெளிவந்திலேனி விடுதி கண்டாய் அப்படி உன்னோடு நான் சேராமல் நான் புறமே போகிறேனே என்னை விட்டுடாதப்பா மெய்ச்சுடருக்கெல்லாம் ஒளி வந்த பூங்கடல் இப்ப உன்னுடைய திருவடி எப்படிப்பட்டதுன்னு கேட்டா இன்னைக்கு இருக்கின்ற ஒளி தருகின்ற எல்லா பொருள்களுக்கும் நீதான் அதுக்கு ஒளி வழங்குற அதாவது அருக்கனில் சோதி அமைத்தோன் காண்க திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன் காண்க சந்திரனத்தில் அந்த குளிர்ச்சி வைத்ததும் பெருமான் தான் சூரியனிடத்தில் வெப்பம் வைத்ததும் பெருமான் தான் அப்போ இன்னைக்கு இருக்கிற சுடருக்கெல்லாம் ஒளி தந்தவன் பெருமான் அப்படிப்பட்டது உன்னுடைய திருவடி அந்த திருவடி பூங்கடல் உத்தர கோசமங்கைக்கு அரசே எளி வந்த எந்தை பிரான் இவ்வளவு அருமையா இருந்தும் கூட என் அளவுல ரொம்ப எளிமையா வந்தியப்பா எளிமையா வந்திய நான் எங்கேயோ போ குதிரை வாங்க போன இடத்துல நீ எனக்கு முன்ன வந்து நின்று இங்க வான்னு காட்டி என்ன விழாம் கொடுத்தியப்பா எளி வந்த பூங்கடல் நானியோதவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் யார் தந்தா தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் நீங்க என்ன போன் பண்ணீங்களாயா லெட்டர் ஐயா ரிஜிஸ்டரா கூரியரான்னு கேட்டான் மக்கும் உண்டை இது நாளும் உனக்கு தெரிஞ்சிருக்கு சொல்லிவிட்டியாப்ப அப்படின்னு ஆமா ஒருத்தர் செய்தி தெரிவிக்கணும்னா என்ன செய்யலாம் கூரியர் இல்லையா அது இல்லையான்னு அது போல நீங்க திருப்பெருந்துறை போய் எங்க பெருமானுக்கு தெரிவிச்சீங்களான்னு ஓடா அதெல்லாம் உங்க காலம் உங்க கதை தானே வந்து நான் கூரியர்லேயோ அல்லது ரிஜிஸ்டர் போஸ்ட்லேயோ அல்லது வேலை ஃபோன்லேயோ பேசி அழைக்க முடியாதப்பா அவனை அதனால நான் திருப்பெருந்துறை வர்றதுக்கு முன்னே அவன் வந்திருந்து திருப்பெருந்துறை கோயிலையும் காட்டி தன்னையும் காட்டி என்னை வான் அழைத்து சொன்னான் தானே வந்து இப்ப எங்க இருக்காருனாரு எனது உள்ளம் புகுந்து என்ன செய்தார் அடியேற்கு அருள் செய்தான் அதிலிருந்து உனக்கு என்ன ஆச்சுனர் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவே நானே யோதவம் செய்தேன் இப்படி இவ்வளவு பெரிய எல்லா ஒளிக்கும் ஒளி தருகின்ற நீ என் பொருட்டு எளிவந்து செஞ்சியே நான் அடைக்காமையே வந்து செஞ்சியப்பா கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்றார் இல்லை நான் கேட்கவும் இல்லை ஆனா அவன் கொடுத்தான் நான் தட்டவும் இல்லை ஆனா தானா திறந்தான் தானா திறந்தான் தானாக தந்ததென்று உந்தி பெற அங்க போன தன்னையே தந்தான் என்று உந்தி பெற அவ்வளவு சாதாரண ஆளானார் மக்கு அகலமாய் நின்று அறிவறிது அப்பொருள் அது பெரிய பொருள் ஆனாலும் நாமெல்லாம் கடத்திடுங்கிறதுக்காக சகலமாய் வந்ததென்று உந்தி பெற நம்போலே ஒரு உருவம் எடுத்துக்கிட்டு வந்து தான் கையை காட்டி இங்கே வாராஜான்னு சொல்லி திருநீர் விட்டு என்னென்னவெல்லாம் பண்ணிச்சு தெரியுமா ஆகவே இப்படி என்ன அரிய பொருளாக இருக்கிற பெருமான் ஒளி வந்த பூங்குழல் உத்தர கோசமங்கைக்கு அரசே எளி வந்த எந்தை பிரான் என்னை ஆளுடை என் அப்பனி என்னை அடிமையாக கொண்டு எனக்கு தந்தையாக இருக்கிற பெருமானி நீ செய்த அந்த கருணை எனக்கு எவ்வளவோ இருந்ததல்லவா என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்றியை தளிந்தேன் இல்லை என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்றியை தலைந்தேன் கவலை கவலை உங்களுக்கு கவலையை தீர்க்கணும்னு கூட இல்லை என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க ஒன்றும் இல்லை அப்படிதான் சொல்லுவோம் இல்லை சும்மா சொல்லுங்க ஒன்றும் இல்லைப்பா இல்லையா சும்மா சொல்லுங்க என்று கேட்டா அதுவே கொஞ்சம் ஆறுதல் நீங்க அந்த கவலையை ஒன்னே நீக்கிற போறதில்லை எனக்கு ஒரு லட்சம் இருக்கணும் வேணா அவுத்து கொடுத்துட்டு போறானா அது கிடையாது என்ன பண்றது போங்க ஏன்னா அவர் ஒரு லட்சத்துக்கு கஷ்டப்பட்டாருன்னா இவன் அஞ்சு ரூபாய்க்கு கஷ்டப்பட்ட சொல்லிட்டு இருக்கணும் சொன்னா கொஞ்சம் ஆறுதல் அவருக்கு என்ன ஆறுதல் அதான் அதான் அஞ்சு ரூபாய்க்கு கஷ்டப்படுறான் நம்ம ஒரு லட்சத்துக்கு பின்ன கஷ்டப்படாம என்ன பண்றது அவ்வளவுதான் அவன் ஆறுதல் அவனுக்கு அல்லவா இதுதான் இந்த மாதிரி கஷ்டத்தை பரிமாறிக்கிறது இது மாதிரி எனக்கு துன்பத்தை நீக்கிறத விட யாராவது ஏன்பா நீ மதுரையில் மாண்புமிகு அமைச்சரில் நீங்கள் அப்படி ஒரு காலத்தில் இருந்தேன் ஏன் பதவி போட்டுத பதவியை நான் தொடர்ந்தேன் அப்படியா என்னாரு ஆமா கொள்ளையன் புலந்தரன் மாலையன் வாழும் குடிகடினும் நல்லேன் எனது அடியாருடல்லால் சரிங்க இப்ப ஏன் இப்படி ஒரு சோர்வாரிங்க என்ன ஆண்டு கொண்ட ஆண்டவன் அவனை நான் பிரிந்திருக்கிறேன் அப்படிங்களா வந்துருவாருங்க ஆண்டவன் அதுக்காக வருத்தப்படாதீங்கயா வந்துருவாரியா வாவென்றடைத்தால் வாராதிருக்க வழக்குண்டோ வருவான் அது எங்க இருக்குது வாவென்றடைத்தால் வாராதிருக்க வழக்குண்டோ திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் வருகை பருவத்தில் முருகா வா வா என்று அழைத்தால் நீ வரணும்பா இந்த ஆன்மா கரையேறணும்னா எனக்கு வேற வழி இல்லப்பா நீ தான்ப்பா வரணும் என்று அழைத்தால் வாராதிருக்க வழக்குண்டோ வடிவேல் முருகா முத்தம் தருகவி நல்லா பாடிவிருக்காங்க இந்த பெரியவங்க இனி ஒரு கவிதையே எனக்கு தேவையில்லைன்னு ஆமா ஆமா நீ என்ன புதுசா புதுசா பாடி எங்களுக்கு புதுசாக கற்றுக் கொடுக்குற இருக்கிறத யோகியதையா படிங்கப்பா இருப்பதை யோகிதையாய் அண்டர்லைன் பண்ணுப்பா யோகியதையாய் படி போரும் போரும் காட்டிட்டு இந்த தமிழ்நாடுல இந்த அகில உலகத்தையும் ஆளலாம் நம்ம இருக்கிற பாடல்கள் நீ என்ன இதெல்லாம் விட பூஜா கிழிச்சிட போறப்ப அத்தானு நான் தானே பத்தானு நீ தானே ஆமா கொண்டு உடம்புல போடுங்கடா கவிதையெல்லாம் இல்லை அதனால் எலி என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்றே தலைந்தேன் பெருமானி எனக்கு ஒரு ஆறுதல் ஏங்க ஏன் வருதுற கவலைப்படாதப்பா என்று சொல்றது கூட ஆள் இல்லாம இருக்கிறேன் அப்ப அப்படி சொன்னா என்ன கவலை போயிடும் கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும் அந்த ஆறுதல் கூட யாரும் செய்யலப்பா என்னை அப்பா அப்பான்னு சொல்லணுமா ஏன்னா அவரு அவ்வளோ அவ்வளோ தூரம் கஷ்டம் இருக்கு அதனால என்னப்பா என்ன முன்முகம் ஒரு மாதிரி இருக்கு கவலைப்படாதுப்பா உன் மாதிரி இருக்கும்போது எனக்கு அவ்வளோ கவலை இருந்தது புழுகணும் ஏன்னா அப்பதான் அவன் ஆறுதல் பெறுவான் இருந்தது நான் கரையேறில்ல அதெல்லாம் கவலைப்படாது என்று யாராவது சொல்லக்கூட எனக்கு இல்லையா எய்த்தலைந்தேன் அப்படி இப்படி அலையிறேன் மின்னை ஒப்பாய் மின்னை ஒப்பாய் அப்படின்னாரு மின்னலை ஒப்பாயினர் அப்படி சொன்ன எங்க போகணும் எங்க போகணும் மின் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை மின்னல் எப்படி இருக்குமோ அப்படி வீழ் அந்த பெருமானுடைய சாரை அப்படி விழுந்திருக்குமா எங்க போனோம் சேரமான் பெருமாள்கிட்ட போய் குதிக்க வேணாமா அல்லவா இப்படி மின்னை ஒப்பாய் விட்டிடுதி கண்டாய் என்னை விட்டுடாதப்பா உவவிக்கில் மெய்யே உன்னை ஒப்பாய் பெருமானி உனக்கு ஒரு ஓமை சொல்லணும்னா யாருமே இல்லப்பா உன்னை உனக்கு இன்னாரை போல நீ என்று சொல்றதுக்கு நான் திருவள்ளுவர் தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அது உச்ச நீதிமன்றம் அது இதெல்லாம் கீழ்கோற்று உச்ச நீதிமன்றம் என்ன சொன்ன அவருக்கு ஒரு ஓமை ஒன்றும் சொல்ல முடியாது அதுதான் அடியேன் முதலதிகாரத்திலேயே சொல்லியிருக்கனேப்பா தனக்கு ஓமை இல்லாதான் அவனுக்கு ஓமை சொல்லணும்னா அவனுக்கு அவன் தான் ஓமை சொல்லலாம் வேற யாரும் சொல்ல முடியாது நாதியே கிடையாது அப்படி ஓமைப்பாய் ஓமைக்கில் மெய்யே உன்னை ஒப்பாய் மண்ணும் உத்தர கோசம் அங்கைக்கு அரசே அன்னை ஒப்பாய் எனக்கு அத்தன் ஒப்பாய் என் அரும்பொருளே அதனால உனக்கு ஒப்பாக வேற யாரும் சொல்ல முடியாது ஆனா இப்ப எனக்கு அம்மாவாகவோ அப்பாவாகவோ ஒருத்தர் இருக்கிறார்னா அது நீதான்ப்பா வேற யாரும் எனக்கு இல்லை என்றெல்லாம் சொல்லி ரொம்ப இதுல இந்த நீத்தல் விண்ணப்பத்தில் அப்படியே உருகி பாடுறாரு பொருளே தமியேன் புகலிடமே பொருளே பொருள் என்னது நிலையான பொருள் ஒன்று இருக்குமானால் அது பெருமான் தான் பொருளே தமியேன் புகலிடமே இந்த ஆன்மாக்கள் நிறைவாக சென்று அடைகின்ற ஒரு இடம் புகலிடம் அதாவது தஞ்சமாக இனி எனக்கு வேற யாரும் கதி இல்லப்பா தான் என்று போய் விட வேண்டிய இடம் ஒரே ஒரு இடம் இருக்குமானா அது இறைவன் தான் புகழிடமே நின் புகழ் இகழ்வார் வெருடே என்னை விட்டிடுதி கண்டாய் அப்படி இருந்தும் உன்னுடைய புகழை யாரேனும் இகழ்ந்தால் அவருக்கு என்ன தெரியும் ஆண்டவன் ஒருத்த இல்லை இல்லை இல்லை இல்லவே இல்லை துணியை போட்டு தான்ட்டு இப்ப துணியை போட்டு தாண்டிட்டு நிக்குது அல்லவா என்னது எங்கெங்கயாவது குங்குமம் வருமா எங்கேயாவது நம்ம திருவண்ணாமலை இருந்து குங்கும பிரசாதம் போகுது அதனால இப்படி தமியேன் புகழிடமே நின் புகழ் இகழ்வார் வெருளே என விட்டெழுதி கண்டாய் நின் புகழை இகழ்வார் வெருளே அவர்கள் வந்து பயனற்றவர்கள் அல்லவா என்னை விட்டெழுதி கண்டாய் மெய்மையார் விழுங்கும் அருளே நல்ல உண்மை பொருளை உணர்ந்தவர்களெல்லாம் உன்னை விழுங்குவாரலாம் இந்த விழுங்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன உன்னை விழுங்கினேன் விக்கினேன் விதி என்மையால் யார் இவர் தான் என்ன பாட்டு தொடக்கம் வழங்குகின்றாய்க்கு உன் அருளாரமுதத்தை வாரி விழுங்கினேன் விக்கினேன் விதியின்மையால் பெருமானி உன்னுடைய அருளாரமுதத்தை நிறைய கடிச்சுன்னு சொல்லிட்டு வாரி உள்ளதல் விக்கிக்கிட்டு ஆனா விதி இன்மையால் ஆனா இதை சாப்பிடும்போது காலம் விக்காம இருந்தா இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் விக்கல் வந்துட்டுது ஆனா வேற எங்க போவேன் நீ தான் பாத்துக்கணும் இல்ல தழங்கரும் தேனென்ன தண்ணியை தந்து உய்ய கொள்ளாய் அப்படின்னாரு இதுல கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொடுனாரு என்ன தண்ணின்னாரு நான் குடிச்சது உன்னுடைய அருளாரமுதம் நல்ல சுவையா இருக்கு நீ வெறும் பச்சை தண்ணியை கொடுத்துடாத அதில் கொஞ்சம் தேனை போட்டு கலந்து கொடுனார் தழங்கரும் தேனன்ன தண்ணீர் பருக தந்து உய்ய கொள்வாய் ஆமா நீங்க ஏற்கனவே சாப்பிட்டது நல்ல சிதிப்பா இருக்குது பொக்குன்னு நீங்க கணு தண்ணியை கொடுத்தீங்கன்னா அது குடிக்க முடியாது அதனால நான் ஏற்கனவே நல்லா அதுமையா தேனா சாப்பிட்டதுனால நீங்க அந்த பச்சை தண்ணியில நல்லா கொஞ்சம் நிறைய கொஞ்சம் தேனை கொஞ்சம் நிறைய விடுங்க ஒரு ஸ்பூன் விடுங்க கலக்குங்க விடுங்க இல்லை யார்கிட்ட ஆண்டவங்கிட்டே கேட்கிறது தழங்கரும் தேனென்ன தண்ணீர் பருகத்தந்து தந்து உய்யக்கொள்ளாய் என்று இப்படி எல்லாம் எனக்கு இருக்குதுப்பா மெய்மையார் விழுங்கு அங்கே விழுங்கும்னா அந்த முழுமையாக உள்ளத்தில் ஏற்கும்னு அர்த்தம் அவ்வளவுதான் விழுங்கும்னா விழுங்கிட முடியுமா விழுங்கும் அருளே அணிபொடில் உத்தர கோசமங்கைக்கு அரசே இருளே வெளியே இகபரமாகி இருந்தவனே போச்சு ஒன்னு இருளுங்கணும் அல்லது அல்லது வெளியுங்கணும் இருளே வெளியேன்னா ஒரே குழப்பையா அப்படின்றது போதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகியல்லானே அங்க ஜோதியனே துன் துன்னிருளே அப்படிங்கும்போது இதுதான் பையன் என்ன பண்ணுவான் ஐயா ஜோதியன்னு ஒன்று சொல்லுங்க அல்லது துன்னிருள்னு சொல்லுங்க போட்டு குழப்பாதி கேட்பான் அல்லவா ஆமாடா நீ தான் எங்கள் மணிவாசகருக்கு நீங்கள் கருத்து கொடுக்கணும் மாக்கு உக்காடுற பின்ன என்ன சுவாமி ஜோதியனே துன்னிருளே நல்ல மணிவாசகர் போன்ற நாவுக்கரசர் போன்ற சேக்கிடார் பெருமகனார் போன்ற மெய்யடியார்களுடைய உள்ளம் எப்படி இருக்குது அப்படியே வெளிச்சமா இருக்கு வெளியா இருக்கு அங்க நீ இருக்கிற அதனால ஜோதியனி என்ன போல இருக்கிற மக்கிட்டையும் இருக்கிற அது துண்ணிருளே ஏன்னா இங்க டன் டன்னா இருள் இருக்குது இதுக்குள்ள அவர் இருந்தாருன்னா அது இருளாங்க துண்ணிருளே ஆனா அவங்க கிட்ட ஜோதியா இருக்கிறதோ எங்கிட்ட இருளா இருப்பதோ தோன்றா பெருமையனி ஆமா அவன் பாட்டு பேட்டில் அடிச்சு பார்த்தான்னா ஏன் சார் உங்க இதுல இருளா இருக்குங்கிறீங்க அவங்க இதுல ஜோதியா இருக்கு ஒண்ணுங்க மக்கு பயில தோன்றா பெருமை உன் பேட்டில் இருக்கா அது வரும் முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் முக்கால் ஏப்பா ஆமா முகத்தில் கண் கொண்டு பார்க்க முடியாதப்பா இது அகத்தில் கண் கொண்டு பார்க்கணும் அப்படி பார்த்தா சோதியனே தெரியும் துன்னிருளே தெரியும் இப்படியெல்லாம் எனக்கு இதுவரைக்கும் தோன்றா பெருமையனே என்பதெல்லாம் வழங்கும்டா இந்த கண்ணை வச்சு பார்க்க முடியாது அதனால இப்படி எல்லாம் ரொம்ப அருமையா அருளே மெய்மையார் விழுங்கும் அருளே அணிபொடில் உத்தர கோசமங்கைக்கு அரசே இருளே வெளியே இகபரமாகி இருந்தவனே அருமை அருமை இகபரமாகி இருந்தவனே இகம்னா இப்ப இந்த உலகியல்ல உலகியல்ல இருக்கும் போதும் நமக்கு அவன் உடன் இருந்து உதவுகிறான் பரம் வீடு பேர் அடைகின்ற பொழுதும் அப்படி இருக்கிறான் இல்லவா வீடு பேரில் எப்படி இருக்கிறான் நாவுக்கரசரை தான் ரொம்ப அருமையா சேர்க்கலா பெருமான்னு சொன்னார் இல்ல நிறைவாக பூம்புகலூரில் நாவுக்கரசர் பெருமான் எப்படி இருந்தார் அப்படின்னா என் அறிய சிவானந்த வடிவேயாகி அன்னலார் சேவடி கீழ் பெருமானுடைய திருவடியின் கீழே ஆண்டரசு அமர்ந்திருந்தார் ஏதோ போய் ஒருத்தல உட்கார மாதிரி அல்லவா எங்க சுங்கசுவாமி திருப்பம்பலூர்ல நாவுகாசரை காணான்னாரு அடாடாடா இப்பதான்ப்பா அங்க வந்து உட்கார்ந்துருக்கிறாரு எங்கன்னாரு இந்த வடி இந்த வடிவோடு இல்லை இது என்னது வயசு எண்பத்தோரு வயசு இல்லவன் அதனால கையெல்லாம் திரையகரை இதெல்லாம் இருந்தது உன்னுடைய ஒன்பது வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் ஐயா இனிமே இந்த வாசலை வச்சுக்கிட்டு ஒன்பது வச்சுக்கிட்டு நான் இருக்க முடியாதுப்பா வந்தேன் பாடா ராஜா அப்படின்னு அழைச்சிக்கிட்டாராம் போயிட்டு எங்க இருக்கார் நன்னிய என்னறிய சிவானந்த ஞான வடிவேயாயி இதுவரைக்கும் இந்த உடலுக்குள்ள இருக்கிற உயிராயிருந்த அந்த ஆன்மா சிவானந்த ஞான வடிவாக ஆயிட்டான் அது அந்த வடிவு எங்க போச்சுன்னார் அன்னலார் சேவடி கீழ் பெருமானுடைய திருவடி கீழே யாரு ஆண்டரசு நம்முடைய நாவுக்கரசர் எப்படி இருக்கார் அமர்ந்திருந்த அப்போ அவன் எங்க இருக்கிறான் ஏகத்திலையும் இருக்கிறான் பரத்திலும் இருக்கிறான் ஏகத்தில் எப்படி இருந்தான்னாரு நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் ஏகத்தில் இருந்தான் பரத்தில் எப்படி இருப்பார் எப்படி இருப்பார் பத்தீங்களா தீர்ந்து போச்சு வேலை நீங்க திருமுறைக்கு திருமுறையே விளக்கம் நீங்க நமக்கு என்ன விளக்கம் சொல்ல தெரியும் என்ன தெரியும் நமக்கு ஏதேனும் ஒன்றும் தெரிஞ்சாலும் ஒண்ணு தெரியலங்கிறதுக்கு எதுவுமே சகாரா பாலைவனம் இந்த சகாரா பாலைவனமும் தார் பாலைவனத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனால என்ன ஏதோ அங்காங்க இந்த மாதிரி இருக்கிற அருளாளருடைய வாக்கு வந்து அப்படி இணைத்தா சரியா உண்மை உரையும் அதுதான் நம்ம உரையெல்லாம் ஒரே இல்லை இல்ல உண்மை உரையா அதுதான் இல்லைங்களா அதனால அப்படி எல்லாம் ரொம்ப அருமையா இருக்குது ஏன்னா இருந்து என்னை ஆண்டுகொள் விற்றுக்கொள் ஒற்றிவை எண்ணி நல்லால் விருந்தினேனி விடுதி கண்டாய் அடே அப்பா இருந்தன்னை ஆண்டுகொள் ஓ விருப்ப பெருமானி உன் திருவுள்ளப்படி தான் எனக்கு என்ன சொல்ல முடியும் நீ என்னை ஆண்டு கொண்டால் அல்லது விற்றுக்கொள் இப்ப வேணாம்ப்பா நமக்கு இந்த பயல வேணாம் சரி தகுதியில்லை அப்படின்னு சொல்லி ஏதோ அஞ்சு காசு பத்து காசுல வாங்கி கொடுத்தாலும் கொடுத்துருவோம் வித்து விடுவோம் வித்து விடு சாமி இல்ல தொலைறான் ஒத்தி வச்சோம்னா வேணுங்கும் போது அப்புறமேலும் மீட்டுக்கலாம் என்று சொல்லி ஒத்தி வச்சாலும் சொல்லிடு இதே மாதிரி பாடுகிறார் வர வேணாமா எப்படி வராம இருக்கிறது விற்று கொள்வீர் ஒற்றியல்லேன் விரும்பிய ஆட்பட்டு அவரு தோழர் அல்ல இது பாவம் என்ன எப்படி வேணும் வச்சுக்கின்றது அது அப்படி வருமா எப்படி வேணும் வச்சுக்க முடியுமா இந்த விற்று கொள்வீர் அல்லேன் என்ன ஒத்தி எத்தி வைக்கப்படாது ஒண்ணு உங்ககிட்ட வச்சுக்க இல்லன்னா வித்துரு ஆமா ஆமா ஆமா ஏன்னா அவ்வளவுதான் என்ன ஒற்றி அப்புறம் புற பார்த்தா ராஜபாட்டு அது விற்று கொள்வீர் ஒற்றியல்லேன் விரும்பி ஆட்பட்டேன் இந்த பாட்டு படிக்கும்போது நீங்க டைபாய்டு ஜுரம் அடிச்சவங்க கூட கஞ்சி கஞ்சி கஞ்சி சாப்பிட்டவங்க கூட இதை படிச்சுட்டான்னு ஜிம்முன்னு வருவான் எங்களா தம்பி படுறான்னாரு நான் பத்து நாளா கஞ்சி அட நீ இதை படுறா எங்க சுந்தர தேவாரத்தை கஞ்சி அது வடபாயசம் மாதிரி இருக்கும்ல என்ன அப்படி ஒருதான் சொன்னா வெற்று கொள்வீர் ஒற்றியல்லேன் விரும்பி ஆட்பட்டேன் குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கி நீர் உச்ச நீதிமன்றம் போவேன் தெரியுமில்ல என்னையா நான் குற்றம் செஞ்சுட்ட எனக்கு கண்ணம் வந்து கெடுத்த மற்றை கண்டான் தாராதோடிந்தால் வாழ்ந்து போதீரி சரி இன்னொரு கண்ணு கேட்கிறேன் முன்ன ஒரு கண்ணை கொடுத்தீர் சரி ஒத்துக்கிறேன் இப்ப என்ன அப்படி தரல வச்சுக்கிறேன் அட என்ன ஒரு மூணு கண்ணு உமக்கு இருக்குது இன்னொரு ஏன் கண்ணு ஒண்ணு வச்சுக்கிட்டு நாலு கண்ணா தான் இருந்துட்டு போமே பெரிய என்ன என்ன சொல்லுவா வாப்பா அப்படின்னு சொல்லி மனசு அழைச்சிட்டு வந்தாரு அவர் கிடக்குதான் ஏ இங்க வாப்பா என்ன இப்படி போற பிகு பண்ணிக்கிறேன்னாரு பின்ன என்ன சாமி சரி இன்னொரு கண்ணு உனக்கு தர்றப்போ அதான் கேட்டேன் பாட்டெல்லாம் நீங்க உண்மையா சொல்ற இதெல்லாம் நமக்கு இப்படியே படிச்சிட்டோம்னா நம்ம இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டோம்னு சரிங்களா இப்படியே இருந்துட்டோம்னு வச்சுங்க அருமையா இருக்கலாம் ஒரு கவலையும் இல்லை என்ன குறையும் இறைமேலோர் எம்பாவாய் இதை படிச்சா படிச்சா அப்படி படிச்சு வச்சுங்க அருமையா நம்முடைய காலமே இருக்கும் அதான் திருவள்ளுவர் சொன்னார் தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமொருவர் கற்றறிந்தார் படித்தவன் என்ன பண்ணுவானா நாம் இப்படியெல்லாம் என்பருமே இது மாதிரி அவங்களையும் இன்பர வைக்கணும்னு நினைப்பாங்க தாம் இன்புறுவது உலக இன்புறக்கண் நாம இன்புறுவதற்கு உலகமும் இன்புறுவதுன்னு சொன்னா இந்த அறிவு ஒன்றினால் தான் வரும் இப்ப இது என்ன சில கருத்து சொன்னோம்னா ஆஹா அருமையா இருக்கியா என்று சொல்லுவோம் ஆனா வேற